ஷீரார்தோப்புல் பிள்ளையந்தாதியன்று செழுந்தமிழால் நேராக வேதாந்த தேசிகர் தாழினைக் கீழ் மொழிந்தான் ஏரார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுய்யவே சீராகிய வரதாரியன் துணை நமக்கே மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை வினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் கீழ்வாழ்வயுகக்கும் இராமானுஷமுனி வண்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தோப்புல் பிள்ளை பாதமென் சென்னியது மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் வாழ்வயுகக்கும் இராமானுஷமுனி வண்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தோப்புல் பிள்ளை பாதமென் சென்னியது சென்னி வணங்க சிறுபனிஷோர வெங்கண்ணினைகள் வெண்ணரகங்களும் வீய இன்பமேவ துண்ணு புகழுடை தூப்புல் துரந்தரந்தூமலர்த்தாள் மன்னிய நாள்களுமாகுங்கொல் மாநிலத்தீர் நமக்கு மாநிலத்தோதிய மாமர மன்னியனக்கலைகள் ஆனவ செய்யும் அரும்பொருளத்தனையே அரும்பொருளத்தனையேயருளும் தூநெறி காட்டுமிராமானுஷமுனி தோத்திரம் செய் ஊனமில் தூப்புலையன் ஓர் புகழன்றி உய்வில்லைய உய்யும் வகையில்லை உத்தரவேதியுள் வந்துதித்த செய்யவள் மேமிய சீரருளாளரை சிந்த செய்யம் மெய்யவனெந்தை இராமானுஷன் அருள் மேவி வாழுமையன் இலங்குதோப்புல் பிள்ளையாய்ந்த பொருளன்றிய அன்று உலகினஜாக்கி அரும்பொருள் நூல் விரித்து நின்று தன்னீழ் புகழ் வேங்கடமாமலமேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகனெங்கள் தோப்புல் மெய்த்தவனுத்தமன் வேங்கடநாதன் வியன் கலைகள் மொய்த்திடு நாவின் முழக்கொடுவாதியர் மூலமர கைத்தவனென்றுரைத்தேன் கண்டிலேனென் கழுவினைய வினைகாளுமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் என சினமே விமுன்போல் சிதைக்கும் வகையும் கரிது கண்டீர் எனனிலே ராமா